கத்திற்கு மயந்து உண்டாவதாக எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு போதனை மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டில் இருந்து ஒரு மூன்று வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் மனசாபத்தோடு போனான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக முதலாவது சொன்னவனிடத்தில் சொன்னபோது நான் போக மாட்டேன் என்றான் ஐயோ தகப்பனுடைய வார்த்தையை எதிர்த்து விட்டோமே என்று சொல்லி அப்புறம் அவன் மனசாப்பட்டு திரும்பி போனான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவது உள்ள இளையவனிடத்தில் சொல்லும் போது சரியையா சரியையா சரியையா என்றான் ஆனால் அவன் போகவில்லை இது ரெண்டு பேர்ல யார் தகப்பனுடைய சுத்தத்தை செய்தவர்கள் என்று கேட்டபோது மூத்தவன் தான் போக மாட்டேன் என்று சொல்லி அவன் போனான் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்று அப்படியே இருதரத்தார் இருக்கிறார்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களிடம் ரெண்டு பேர் இருக்கின்றார் ரெண்டு குறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சரி சரி என்று ஒரு எதிர்ப்பு சொல்ல மாட்டார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் தேவனுக்கு மகிமை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் போக மாட்டேன் என்று என்னால் முடியாது என்று சொன்னாலும் திருப்பி தகப்பனுடைய வார்த்தை மீறக்கூடாது என்று செய்கிறவர்களே தேவ சுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இவர்களை நிலைத்திருந்து தேவனுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனம் பதினேழுல அப்போ சொன்னாகிய யோவான் சொல்லுகிறதையும் அந்த வசனம் நமக்கு நிரூபிக்கிறது அதற்காக நான் தேவனை துதிக்கின்றேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உலகத்தில் உள்ள எல்லாமே ஒளிந்து போய்விடும் உலகமும் அதனுடைய ஆசை எல்லாமே ஒழிந்து போகும் தேவ சுத்தம் செய்கிற மனிதன் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அல்லது அவ்வப்போது நமக்கு தருகிற ஆலோசனைகளை யார் கேட்டு அவைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள் என்றுதான் அங்கே எழுபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறுல இருந்து கீழே சொல்லியிருக்கிறது முப்பத்தி ஆறுல இருந்தா நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அப்படினால் அது எவ்வளவு பெரிய புயலோ காற்றோ பெருவெள்ளமோ அதில் மோதினாலும் தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவர்கள் நினைப்பார்கள் கத்தாவே கத்தாவே என்னுடைய வார்த்தையை செய்யாமலும் கேட்காமலும் சொல்கிறவர்கள் அந்த ராட்சத்துக்குள் போகிறது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனபடினால் நாம் இந்த காரியங்களை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை நாம் கவனமாக இருந்து அடைய போகிற அந்த ஆனந்த பாக்கியம் சீக்கிரமாக மிகவும் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறபடியினால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற எல்லா துன்ப துக்கங்களும் சீக்கிரமாக மாறி போய்விடும் அதற்காக கத்திரமே ரட்சித்து திருச்சபைகளை கூட்டி சேர்த்திருக்கிறார் தேவடைய பிள்ளைகளாக நாம் திடமாக இருப்போமாக கர்த்தர் பெரிய காரியங்களை மனிதனால் கூடாத காரியங்களெல்லாம் இன்று தேவனால் ஆகிக் கொண்டிருக்கிறது அதற்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன்